الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد بنا تكوري الله نريا رب نبي قال الله صلى الله عليه وسلم كورنا رب سيحان حديث من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبي يونروا سريع قرنه எவன் ஒருவன் இரவு தொழுகையை நின்று தொழுகின்றானோ இரண்டு நிபந்தனைகளை கொண்டு அல்லாஹ் அவருடைய பாவங்களை முன் பாவங்களை மன்னிக்கின்றான் ஒன்று நபி அலிசு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் ஈமானன் ஈமானுடன் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த நிலையில் தராவிய தொழுகையாக இருக்கட்டும் இரவு தொழுகையாக இருக்கட்டும் தொழக்கூடியவனுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கின்றது இரண்டாவது நிபந்தனை எஹ்திசாபன் நன்மையை தேடிய வண்ணமாக நாம் நின்று தொழுகின்றோம் குர்ஹானை கேட்கின்றோம் அச்சத்துடன் நிற்கின்றோம் அல்லாஹ் முன்னால் இருக்கக்கூடிய அந்த உணர்வுடன் நிற்கும் பொழுது அல்லாஹ் இதற்குரிய கூலியை கொடுப்பான் என்ற நம்பிக்கையுடன் யார் நிற்கின்றாரோ அவருக்கு அல்லாஹூ ரபுல் ஆலமி அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார் அப்போ நாம் செய்யக்கூடிய அமல் ஈமானுடன் இருக்க வேண்டும் இதை இதனுடைய கூலியை தேடிய வண்ணமாக இருக்க வேண்டும் ஏன் இந்த விஷயத்தை பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் நம்முடைய தராவிய தொழுகை நாம் தொழுதும் நாம் தொழுகும் பொழுது இந்த எண்ணத்துடன் தொழுக வேண்டும் ஏனென்றால் சிலர் சூஃபியாக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் கூலியெல்லாம் தேடக்கூடாது அல்லாவுக்காக செய்யணும் எப்படி அல்லாவுக்காக நாம் செய்யணும் இதற்கெல்லாம் கூலியெல்லாம் தேடக்கூடாது கூலியை தேடுவது என்பது என்ன நீ பரிகாரம் நீ விரும்புகின்றாயா என்ற இந்த விவாத வீணான ஒரு விவாதத்துக்கு வருகின்றாங்க நமக்கு நபி சொல்லா அலிஸ்லமே கூறுகின்றார்கள் நீங்கள் ஈமானுடனும் நீங்கள் கூலியை தேடி வண்ணமாக செய்தீர்கள் என்றால் அது நோன்பாக இருக்கட்டும் அது கியாமுல் லயிலாக இருக்கட்டும் அல்லாஹு தாலா உங்களுடைய முன்பாவங்களை மன்னிக்கின்றான் அப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் நாம் சொல்லக்கூடிய தொழுகை ஈமானுடனும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தொழுகைக்கு அல்லாஹ் எனக்கு கூலியை கொடுப்பான் அது என்ன அல்லாஹு என்னுடைய பாவங்களை முன் பாவங்களை சிறிய பாவங்களை மன்னிப்பான் என்று நாம் இந்த எண்ணத்துடன் செய்தோம் என்றால் இது இபாதத்தாக இருக்கும் இது நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும் இன்று ஏனென்றால் ஜுமாவுடைய உரையில் ஜுமாவுடைய இந்த ஹொத்பாவில் நாம் நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம் நான் இன்று சுருக்கமாக சில விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இந்த அமர்வில் நீண்ட நேரத்தை நான் எடுக்க மாட்டேன் நாம் ஜுமாவில் அறிந்த விஷயம் மிக முக்கியமானதும் அவசியமான விஷயம் மூன்று விஷயங்களை அறிந்தோம் ஒன்று நமக்கு அல்லாஹு தாலா அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்துவிட்டு அந்த அமலை முற்படுத்தி செல் வைத்து விட வேண்டும் நாம் மரணிக்கும் பொழுது நமக்கு அது உதவியாக இருக்கும் நமக்கு ஒரு பலனாக இருக்கும் என்ற விஷயத்தை நாம் அறிந்தோம் இரண்டாவது விஷயத்தை நாம் அறிந்தோம் அல்லாஹு சாலா முக்மின்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய நிலை எப்படி என்றால் ஒருவருக்கு ஒருவர் நன்மையான விஷயத்தில் போட்டி போட்டு செய்வார்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மையான விஷயத்தில் போட்டி போட்டி செய்து செய்வது என்பது இரண்டாவது விஷயத்தை நாம் ஜுமாவில் அறிந்தோம் ஆகையால் தான் உலக விஷயத்தில் நம்மை விட குறைந்தவரை பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்மை விட குறைந்தவரை பார்க்கும் பொழுது நன்றி செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் அந்த நினப்பு வரும் அஹமதுல்லா எனக்கெல்லாம் இரண்டு வேலை உணவு உண்ணக்கூடிய தௌஃபிக்கு கொடுத்தா மற்றவனுக்கு ஒரு வேலை தான் இருக்கு எனக்கு அல்லாஹுத்தல ஒரு பூ கூரையும் ஒரு கூட குடிசையும் கொடுத்திருக்கின்றான் மற்றவருக்கு எந்த ஒரு கூரையும் எந்த ஒரு நிழல் இல்லாமல் தூங்குறாங்க என்ற அந்த எண்ணம் வரும் இது உலக விஷயத்தில் இருக்கின்றது அதுவே மார்க்க விஷயத்திலும் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கும் பொழுது நம்மை விட சிறந்தவர் யார் இருக்கின்றார் என்று பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அமல்களை செய்ய வேண்டும் ஆஹா இன்னார் என்னுடைய சகோதரர் இவர் நன்மையான காரியங்கள் ஈடுபடுகின்றார்கள் நானும் இதை செய்ய வேண்டும் என்னுடைய எவ்வளவு முடியுமே என்னால் நான் செய்வேன் என்ற விஷயத்தில் கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் நம்முடைய போட்டி நம்முடைய காம்படிஷன் உலக விஷயத்தில் நாம் வைக்கக்கூடாது உலகம் என்பது நமக்கு கிடைத்து தீரும் நமக்கு நம்முடைய முயற்சியின் பிரகாரம் கிடைத்து தீரும் ஆனால் நம்முடைய முயற்சியின் போட்டியிடும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் நாம் முந்திக் கொள்ளும் பொழுது எந்த விஷயத்தில் செய்ய வேண்டும் வறுமைக்கான விஷயத்தில் நாம் செய்ய வேண்டும் என்ற இந்த மூன்று விஷயங்கள் எப்பொழுதுமே நம்முடைய மனசில் பதிய வைத்து குறிப்பாக ரமதானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக அடுத்த விஷயம் தக்குவா சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்று பார்க்கலாம் அன்புக்குரலே தக்குவா என்று நாம் ஒவ்வொரு ஜுமாவிலும் மூன்று ஆயத்துக்களை நாம் கேட்கின்றோம் அது தக்குவாவை பற்றி தான் வலியுறுத்துகின்றது அது என்ன யாஹியுல்லதீன ஈமான் கொண்டோர்களே அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஹக்க தொகாத்தி எப்படி அவனை அஞ்சிக் கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒலா தமோ துன்ன இல்ல வந்து முஸ்லிமோ நீங்கள் மரணிக்கும் பொழுது ஈமான் இல்லாமல் மரணித்து விடாதீர்கள் இல்லாமல் நீங்கள் மரணத்தை விடாதீர்கள் உங்களுக்கு வஃத் வரும் பொழுது உங்களுக்கு மரணம் வரும் பொழுது ஈமான் உங்களிடம் இருந்த நிலையில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான் அதனால் நபி சொல்லா அலி செல்லம் ஜுமாவுடைய ஒவ்வொரு ஹொத்துபாவிலும் ஹொத்துபா மஸ்னூனா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹொத்துபாவிலும் இந்த மூன்று விஷயங்கள் மூன்று ஆயத்துகள் ஓதுவார்கள் ஒன்று இது இரண்டாவது யா மனிதர்களே உங்களை படைத்த இறைவனை மற்றும் உங்களுடைய படைத்த ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் யார் உங்களை ஒரு உயிரிலிருந்து ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தானோ பிறகு அதிலிருந்து அதனுடைய ஜோடியை படைத்தான் அதிலிருந்து குலமும் கோத்திரம் குடும்பமாக படைத்தானோ இதை இவனை கொண்டு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது மூன்றாவது விஷயம் கவுலன் சதீதா ஈமான் கொண்டவர்களை அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் வார்த்தைகளை நீங்கள் அளந்து சரியான முறையில் பேசுங்கள் பேசும் பொழுது நல்ல வார்த்தையே பேசுங்கள் நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களின் நிலையை உங்களுடைய வேலைகளை மற்ற எல்லா அமல்களையும் சீர்படுத்துவான் துணுபக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் ஆக இந்த மூன்று விஷயங்களை நாம் நினைவு இந்த ஆயாச்சி எப்போ ஏன் ஒவ்வொரு ஜுமாவிலும் சொல்லப்படுகின்றது என்றால் நம்முடைய வாழ்க்கையே தக்வாவுடைய தக்வாவுடன் தான் நாம வாழ வேண்டும் என்று மார்க்க நமக்கு வலியுறுத்துகின்றது சரி தக்குவாவுடைய அர்த்தம் என்ன அன்புக்குரியர்களே அமீருல் மொமினின் ஒமர் பின் ஹத்தாப் ரதியுல்லான் அவர்கள் உபே பின் காப் ரதியுல்லானவுடன் கேட்கின்றார்கள் இன்னொரு அறிவிப்பில் அபு ஹோரீரா ரதியுல்லானவுடன் கேட்கின்றார் இப்போ அமீருல் மோமின் கேட்கின்றார் உபையே தக்குவா என்றால் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன விளக்கம் என்ற என்று கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது அமீருல் மோமினின் தக்குவா என்பது ஒரு மனிதன் பாதையில் செல்கின்றான் அந்த பாதையில் அந்த வீதியில் கற்களும் முள் செடிகளும் உள்ளன மற்றும் அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய காயத்தை ஏற்படுத்தக்கூடிய முற்செடிகள் உள்ளன அங்கிருந்து கடக்கும் பொழுது நீங்கள் எப்படி கடப்பீர்கள் என்று கேட்கும் பொழுது நான் என்னுடைய ஆடையை சுமந்து கொண்டு நான் உயர்த்தி கொண்டு மிக கவனமாக என்னுடைய ஆடையை எதுவும் கிழித்து விடக்கூடாது என்னுடைய என்னுடைய பாதத்தை எதுவுமே காயப்படுத்தி விடக்கூடாது என்று தான் நான் கட நான் கடப்பேன் என்று அமீருல் முக்மினின் அவர்கள் அறிவிக்கும் பொழுது இதுதான் அந்த அமீருல் முக்மினின் தக்குவாவுடைய அர்த்தமாக இருக்கின்றது அவர் கூறினார் ஆமன்புக்குகளே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சிரமத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது நம்முடைய ஈமானை பலப்படுத்த நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கின்றது நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய விஷயம் இருக்கின்றது நம்முடைய மானத்தையும் மரியாதையும் அழிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அல்லா தடுத்த விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் நாம் நம்மை பாதுகாத்து கொண்டு நேரான வழியில் நாம் செல்வதற்கு தான் இறையச்சம் அல்லாவை அஞ்சிய நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது இல்லா அல்லாஹு சாலா தக்வா உள்ளவர்களுக்கும் இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கின்றது அல்லாஹ் எப்பொழுதுமே அவர்களுக்கு உறுதுணையாகவும் தோல் எப்பொழுதுமே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அதிகமான மக்கள் நல்ல பழக்கங்களையும் நற்குணங்களையும் தக்குவாவை கொண்டுதான் சொர்க்கத்தில் நுழைகின்றார்கள் நபிசுல்லாஹ் அலி அலிஸ்லமிடம் கேட்கப்பட்டது மக்கள் அதிகமாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய காரணம் என்ற என்று கேட்கும் பொழுது தக்குவல்லாஹி வஹசுல் குலு அல்லாஹுடைய இறையச்சம் அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹுடைய பயமும் மற்றும் நற்பண்புகளை கொண்டுதான் மக்கள் சொர்க்கத்தில் நுழைகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் அலி வல்லம் கூறினார் ஆக இறையச்சம் நம் எப்பொழுதுமே அல்லாஹை அஞ்சிக் கொண்டே இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் அஞ்சுவது எந்த விஷயத்தில் பயப்படுவது அவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் பயப்பட வேண்டும் அவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் அஞ்ச வேண்டும் அல்லாஹ் நமக்கு ஒரு கடமையான விஷயத்தை கொடுத்திருக்கின்றான் கடமையான விஷயத்தை நம் மீது எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்றால் அதை செய்ய செய்வதில் நாம நம்முடைய நாம் முன்னேற வேண்டும் அதை புறக்கணிப்பதோ அலட்சியமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் அதே போல் அல்லாஹால நம் மீது சில விஷயங்களை தடுத்திருக்கின்றான் ஹராமாக இருக்கின்றான் அதை செய்வதை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும் அதை செய்யக்கூடிய நிலையில் நாம் அல்லாவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே சுபானல்லா எண்ணற்ற சம்பவங்கள் தக்குவா மற்றும் இரையச்சம் சம்பந்தப்பட்ட தக்குவாக இருக்கின்றது எப்பொழுது அன்புக்குறவையில் நம்முடைய வாழ்க்கையில் தௌஹீத் என்ற விஷயம் இருக்குமோ எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தௌஹீத் என்ற இந்த ஏகத்துவம் நம்முடைய இதயத்தில் பதிவு செய்யப்படுமோ முழுமையாக அது இறங்கிவிடுமோ அதனுடைய அசரும் அதனுடைய தாக்கம் நம்முடைய இறைச்சத்தில் நம் வெளிப்படலாம் அது ஒரு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு சம்பவத்தை தெரியப்படுத்தி நான் முடித்துக் கொள்கின்றேன் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹோ மிகப்பெரிய ஒரு சஹாபி அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லான் அவர்களிடம் மாணவர்கள் படிக்க வருவார்கள் எப்பொழுது நமக்கு அதை கேட்டாலே இப்படிலாம் இருக்கிறாங்களா மாணவர்களுக்கு சொல்லுவாங்க அவர்களிடம் படிக்கக்கூடிய மாணவர் எப்பொழுது ஃபஜருக்கு முன்னால் அவருடைய வீட்டு வாசலில் நிற்பாங்க எப்படி ஃபஜருக்கு முன்னால் வீட்டு வாசலில் நிற்பாங்க எதுக்கு நிற்பாங்க வீட்டு வாசலிலிருந்து பள்ளி வாசலுக்கு வரும் அந்த நேரத்திலும் சில மசாயில்கள் சில பாடங்களை படித்துக் கொள்வார்கள் மாணவர் அப்போ வந்து நிற்கும் பொழுது ஒரு சஹாவி வந்து நிற்கிறார் என்ன அப்து அபு அப்துல் ரஹ்மான் வந்துட்டார் இல்லை இல்லை இன்னும் வரல இப்போ வரக்கூடிய நேரம் அடுத்து அபு மூசால் அஷரியும் வருவாங்க சஹாபி அவரும் வந்து நிற்கிறாங்க வந்து அங்கே நிற்கும் பொழுது அல்லா அவர்களுடைய நிலை எப்படி என்றால் வந்து ஒரு ஒரு மாணவர் ஒரு மாணவர் வந்து அந்த கதவை தட்டுறாரு கதவை தட்டும் பொழுது அவர் கண்ணை மூடிக்கொண்டு கதவுக்கு முன்னால் நிற்கின்றார் பாருங்க சுபான் அல்லா எவ்வளவு பெரிய கண்ணை மூடிக்கொண்டு நிற்கின்றார் அவங்களுடைய வீட்டிலிருந்து அவங்களுடைய பெண் பிள்ளை வெளியே வந்து யார் என்று கேட்கும் பொழுது நாம் அபு அப்துல் ரஹ்மானுக்காக வந்திருக்கின்றோம் படிப்பதற்காக என்று சொல்லும் பொழுது சரி யார் வந்திருக்காங்கம்மா என்று உள்ள அபு அப்துல்லா பின் மசூத் கேட்கும் பொழுது அவன் ஒரு குருட வந்திருக்கான் அல்லது பார்வையற்றவன் வந்திருக்கிறான் என்று அவங்களுடைய மகள் கூறுகின்றார் சுஹானல்லா அந்த மாணவர் அவருக்கு கண் பார்வை தெரியும் ஆனால் வாசலுக்கு முன்னால் கதவுக்கு முன்னால் நிற்கும் பொழுது கண்களை அவர் மறைத்துக் கொண்டார் எதற்காக எங்கு அப்துல்லா பின் மசூதுடைய வீட்டார் அவருடைய வீட்டு பெண்களுடைய மீது என்னுடைய கண்கள் பட்டு விடுமோ அவர் பார்த்து விடுவனோ என்ற அந்த அச்சம் அவர்கள் நிலத்தில் இருந்து கொண்டே இருந்தது சுஹானா தக்குவா எப்பொழுது தௌஹீத் என்று எப்பொழுது நம்முடைய மனசில் பதிவா பதிவு செய்யுமோ பதிவாகவும் நம்முடைய வாழ்க்கை இறையச்சியும் எப்பொழுதுமே இருக்கும் எங்கிருந்தாலும் அன்புக்குறர்களே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தக்குவா மற்றும் இறையச்சம் இருக்கும் ஆகையால் தான் நபி சொல்லா அலி சொல்லக்கூடிய இந்த ஹரீஸில் எஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது நபி சொல்லா அலிஸ் கூறினார் நீ அல்லாவை வணங்கு வருவாயாக எப்படி நீ அல்லாவை பார்க்கின்றாய் என்ற எண்ணத்துடன் நீ வணங்கு அல்லாவை பார்த்து நாம் வணங்கும் பொழுது எவ்வளவு ஆசை இருக்கும் எவ்வளவு விருப்பம் இருக்கும் நம்முடைய தெரிந்தவரோ அல்லது மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வோம் இப்போ அல்லாஹு தாலாவை நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நாம் வணங்கும் பொழுது வாழ்க்கையை நமை அமைக்கும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்னை படைத்தரவு பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்ற எண்ணத்தை கொண்டு நாம அவனை வணங்கி வழிபடுவோம் இல்லை இந்த கட்டம் உனக்கு இல்லையா உன்னுடைய ஈமானுடைய பலவீனமாக இருக்கின்றதா அடுத்த கட்டம் ஃபைல்லம் சக்குன் சராஹு ஃபைன்னஹு யரா நீ அவனை பார்க்க முடியவில்லை அல்லது உனக்கு இந்த நினப்பு வரவில்லை என்றால் அவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்துடன் வாழ்வாயாக உனக்கு அல்லாஹு தாலா மானிட்டர் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சத்துடன் நீ வாழ்வாயாக என்று நம்ம இங்கு நபி சொல்லா அலிசும் ஆக ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கை இந்த நோன்பு நமக்கு காட்டித்தந்தக்கூடிய காட்டித்தரக்கூடிய அல்லது படிப்பினை நமக்கு கிடைப்பது என்ன நீங்கள் லஅல்லகும் தத்தக்கும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் இந்த நோன்பின் நோன்பை கொண்டுதான் அல்லாஹு நமக்கு இந்த மாதத்தில் ட்ரைனிங்கை கொடுக்கின்றான் நாம் எங்கு இருந்தாலும் எந்த நிலை இருந்தாலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பயம் அந்த அச்சம் இருக்குமே ஆனால் நம் நிறைய அமல்களில் நாம நல்ல அமல்களில் செய்யக்கூடியவர்களாக ஆகும் தவறான மற்றும் தடுக்கப்பட்ட விஷயம் மற்றும் பாவமான செயலிலிருந்து விலகக்கூடியவர்களாக இருக்கும் எப்பொழுதாக இருக்கட்டும் யாரோ என்னுடைய என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது நான் என்னுடைய மொபைலில் வைத்து தனியாக ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை வருகின்றாலே நாம் என்ன செய்கிறோம் அதை மாற்றிக்கொள்றோம் அல்லது என்னுடைய குழந்தை வந்தாலே நம்ம மாற்றிக்கொள்ளும் இது ஏன் என்னுடைய குழந்தை என்னுடைய தந்தை பார்க்கின்றாரே என்று சுஹானல்லா அல்லாஹ் ரபுல் ஆலமின் எல்லா விஷயத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு விஷயம் மறைவானது கிடையாது என்று அல்லாஹு தலை எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் என்னை என்னை என் கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த எண்ணம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் அந்த பாவம் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹுடைய அந்த அச்சம் நமக்கு பாவம் செய்யக்கூடிய விஷயத்தை தடுக்கும் ஆக அல்லாஹூ தாலா இந்த நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த தக்குவாவுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்காக எவ்வளவுமே முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் உடனே இந்த தக்குவா என்பது வராது அன்புக்குறர்களே உடனே என்பது வராது இதுக்கு ட்ரைனிங் தேவை இதற்கு விடாமுயற்சி நம்முடைய நப்சை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் நம்முடைய நப்சுக்கு எதிராக நாம் போரிட வேண்டும் நமக்கு நப்சுக்கு எதிராக போரிடுவது வந்து மிகப்பெரிய ஒரு ஜிஹாது ஆக இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நோன்பை கொண்டு நாம் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் யார் தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ்கின்றாரோ அவள்தான் உண்மையான அவுளியா அவர்கள்தான் உண்மையான வலி வலி என்பது மரணித்து அவருக்கு கபரை கண்ணு கட்டிவிட்டு அவருக்கு முன்னாடி ஜெண்டா இட்டுவிட்டு வலி அல்லது அவுளியா கிடையாது அவுலியா என்பது என்ன மன்கான தகியன் லில்லாஹி கான லில்லாஹி வலியன் ஷேக் இஸ்லாம் இப்னு சைமி ரஹிமல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் வலி என்றால் யார் என்றால் மன்கான லில்லாஹி தகியன் யார் அல்லாஹூ சாலாவை அஞ்சி வாழ்கின்றானோ கானலில்லாஹி வலி வலியன் அவன் அல்லாஹுக்கு நேசனாக இருப்பான் அவன் அல்லாவுடைய வழியாக இருப்பான் என்று நைஷேக் இஸ்லாம் ரஹிமா அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையை தப்பாவுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமோ அந்த விஷயத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக அன்புக்குறிகளே குறிப்பாக நாம் இந்த இந்த அமர்வை பதிவு செய்வது குர்ஆனை சிந்தித்து படிங்கள் குர்ஆனை சிந்தித்து படிங்கள் ஐந்து ஆயத்தாவது நாம் ஒரு நாளைக்கு சிந்தித்து படித்தோம் என்றால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக மக்கிய சூறா கடைசி இந்த சூறாக்கள் மக்கிய சூறாக்கள் நாம் படித்தோம் என்றால் நம்முடைய இதயங்களுக்கு ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த கசடு தன்மை அந்த மக்கிய சூறா படிப்பதனால் வெளியேறும் அந்த அச்சம் பயம் மறுமை சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இந்த நிலையை பற்றி மக்கிய சூறாவில் மக்காவில் இறக்கப்பட்ட அந்த சூறாவில் சொல்லப்பட்டது ஆக மக்கிய சூறாவை நாம படித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த இறையச்சம் என்ற விஷயங்கள் நமக்கு வரும் அல்லாஹு தால சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தக்குவா உள்ள வாழ்க்கையை அமைக்க அமைத்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக நாம் இந்த <clears throat> இந்த மாதத்தில் நாம் அல்லாஹு தாலாவை நல்லமல்கள் அல்லாவுக்காக நல்லமல்களை செய்து அல்லாஹ்விடம் இருந்து நாம் இறையச்சத்தை பெற்று இறையச்சம் உள்ளவர்களாக வாழக்கூடிய தோப்பிக்கு எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக ஆமீன் வாக்குதாவான் அலமதுல்லாஹ்